ரிபுகீதை ஏழாவது அத்தியாயம் பிரம்ம தர்ப்பணமும் பிரம்ம ஹோமமும் உரைத்தல் சதா மருவும் ஸ்நானமொடு மந்தீரத்தை சகலர்க்கும் ஹிதமாக முந்து மோத்தில் நிதாக நின கரு செய்தேன் இந்த ஓத்தில் நித்தியமாம் தர்ப்பணமோடு ஹோமம் தன்னை உதாரமதாய் பரமசிவன் சொனவா சொல்வேன் உலகத்தும் வேதத்தும் சாஸ்தீரத்தும் நிதானமுடை இவையரிதாம் இவ்வர்த்தத்தை நிலையுடைய மனதுடனே நின்று கேளாய் ஒரு காலும் பிரபஞ்சம் ஓரிடத்தும் ஓரணவும் உண்மையதாயிலவே இல்லை திருக்கான பரபிரம்ம மாத்திரம் தான் ஸ்திரமாக எப்போதும் இருப்பதென்றே இருக்காதி வேதமுடி அனைத்தினாலும் இயம்பிய சித் பரபிரம்மனானே என்று தற்காதி உதவியினால் உறுதிப்பட்ட தகும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் கான் சகல பரிபூரணமாம் பிரம்மனானே சத்திய ஜானானந்த பிரம்மனானே அகிலவதிஷ்டான பர பிரம்மனானே అన్యమోరణుమిల బ్రహ్మనాని నిగర్చిదాకాశ పర బ్రహ్మనాని నిమలాన్మాకార పర బ్రహ్మనాని இகழும் ஒரு எவையுமில பிரம்மனானே எனும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் கான் சோகமிலா சுககனமாம் சொருப்பனானே சுத்தமதாம் பரமான்ம சொருப்பனானே ஆகுமுரு விகல்பமிலா சொருப்பனானே அத்வைத ஆனந்த சொருப்பனானே மோகமிலா பரிசுத்த சொருப்பனானே மூதுணவாம் பரஞ்சோதி சொருப்பனானே ஏகமதாம் பரபிரம்ம சுருபனானே எனும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் காண் ஓமையிலா ஒன்றான சொருப்பனானே ஒன்றென்னும் கணிதமுறா சொருப்பனானே விவிதமிலா விமலப்பர சொருப்பனானே வெண்ணிலுமே நுண்ணியதாம் சொருப்பனானே தகுதலிலா தத்பரமாம் சொருப்பனானே தகுசத்தாம் அத்திரமாம் சொருப்பனானே எவையுமிலா பரபிரம்ம சொருப்பனானே எனும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் காண் சொல்லுமொரு பொருளுமிலா சொருப்பனானே சும்மாவே இருக்கின்ற சொருப்பனானே கல்லனவே அசைவற்ற சொருப்பனானே காண்பானும் காட்சியுமில் சொருப்பனானே அல்லலிலா அகண்ட சுக சொருப்பனானே அயலற்ற பரமோட்ச சொருப்பனானே எல்லையிலா பரபிரம்ம சொருப்பனானே எனும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் காண் சதானந்தமயமான சொருப்பனானே சந்ததமும் சாந்தபர சொருப்பனானே சிதானந்தமயமான சொருப்பனானே சின்மயமாம் பரமசிவ சொருப்பனானே உதார பரிபூரணமாம் சொருப்பனானே ஒன்றாலும் உண்ண ஒன சொருப்பனானே எதாகினுமோர் அணுவுமிலா சொருப்பனானே எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண் நிர்மலமாம் பரபிரம்ம சொருப்பனானே நிர்குணமாம் பரபிரம்ம சொருப்பனானே நிருபமமாம் பரபிரம்ம சொருப்பனானே நிரஞ்சனமாம் பரபிரம்ம சொருப்பனானே நிரவயவ பரபிரம்ம சொருப்பனானே நிஷ்களமாம் பரபிரம்ம சொருப்பனானே இருமையிலா பரபிரம்ம சொருபனானே எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண் சாட்சியமாய் ஒரு பொருளும் இளமையாலே சாட்சியனும் தன்மையிலா சொருபனானே காட்சியுடன் காண்பானோ இளமையாலே கலக்கமிலா கேவலமாம் சொருபொன்னானே மோட்சமுடன் பந்தமுமே இளமையாலே மொழிமுரு விசேஷமிலா சொருபொன்னானே ஈக்ஷணமே முதலில் தாம் சுருபனானே எனும் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண் உடல் பொறிகள் உயிர்கள் மனம் புத்தி சீத்தம் ஓங்கும் அகங்காரமிலா சுருபனானே மடமையதன் காரியமா நாம ரூபம் மயிலனவும் மறுவாத சுருபனானே படரு மனோவாக்குகள் கெட்டதான பங்கமிலா சைத்தன்ய சுருபனானே இடரில் பரானந்தகன சொருபனானே எனும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் காண் சத்திய சீர் சுககணமாம் சொருபனானே சலனமிலா ஏகான்ம சொருபனானே நித்யமாம் நிர்வாண சொருபனானே நிறைவுற்ற மகாமௌன சொருபனானே உத்தமமாம் துரிய பர சொருபனானே ஒய்ந்த துரியாதீத சொருபனானே இத்தனையும் இல்லாத பரசுருபொனானே எனும் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் காண் ஜனன முதல் விகாரமிலா சுருபொனானே சஞ்சலமாம் கிரியை இலா சுருபொனானே நனவுகனா சுசுப்தி இலா சுருபொனானே நவில் விஸ்வன் ஆதி இலா சுருபொனானே பனுவு புறா மூன்றுமிலா சுருபொனானே பரஜீவ ஜெகங்களிலா சுருபொனானே அனவரதம் பரபிரம்ம சொருப்பொனான் என்று அமர் பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண் சந்ததமும் சன்மாத்திர சொருப்பொனானே ಚಲನಮಿಲ್ಲ ಚಿನ್ಮಾತ್ರ ಸ್ವರೂಪನಾನೆ ದ್ವಂದ್ವಮಿಲ್ಲ ಸುಖಮಾತ್ರ ಸ್ವರೂಪನಾನೆ ದ್ವೈತಮಿಲ್ಲ ಅದ್ವೈತ ಸ್ವರೂಪನಾನೆ ಬಂಧಮಿಲ್ಲ ಪರಮುಕ್ತ ಸ್ವರೂಪನಾನೆ பரமச்சிதாகாசபர சுருப்பொன்னானே அந்த மிலா பரபிரம்ம சுருப்புனான் என்று அமர் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் கண் அது இது நீ நான் முதலாய் காண்பவில்ல அணுவும் இல்லை அணுவும் இல்லை அணுவும் இல்லை எது எதுதான் திருஷ்யமாய் எங்கே இங்கே எவ்விதமாய் தோற்றினும தோற்றமெல்லாம் சிதமருவூன்றுக்கான பிரம்மமேயாம் திலமளவும் ஐயமிலை சத்தியம் தான் நிதமனைய பரபிரம்மோ நானே என்று நிகழ்பிரம்ம நிச்சயமே தர்ப்பணம் காண் இவ்விதமே பரபிரம்ம தர்ப்பணத்தை எல்லோர்க்கும் ஹிதமாக இசைத்தேன் மைந்த செவ்வியதாம் இப்பொருளை ஒரு காலேனும் ஸ்ரத்தையுடன் கேட்டுணர்வோன் பிரம்மமாவன் அவ்விதமே பரமசிவன் அருளி செய்த அதிசயமாம் பரபிரம்ம ஹோமம் தன்னை திவ்யமாம் நிதாக இனி உனக்கு சொல்வேன் தேங்கியிடா மனதுடனே திருந்த கேளாய் பிரம்ம ஹோமம் அகமனிஷம் பரபிரம்ம சொருபமானோன் அகமனிஷம் பரமான்ம சொருபமானோன் அகமனிஷம் பரமசிவ சொருபமானோன் அகமனிஷம் பராத்பரமாம் சொருபமானோன் அகமனிஷம் பரமசுக சொருபமானோன் அகமனிஷம் பரிபூன்ற சொருபமானோன் அகமனிஷம் பிரஜான சொருபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம் நிர்மலமாம் பரபிரம்ம சுரூபமே நான் நித்யாமாம் பரபிரம்ம சுரூபமே நான் பரவியதாம் பரபிரம்ம சுரூபமே நான் பரிசுத்த பரபிரம்ம சுரூபமே நான் பிரிவு பெறா பரபிரம்ம சுரூபமே நான் பிரணவார்த்த பரபிரம்ம சுரூபமே நான் அர்வமதாம் பரபிரம்ம சுரூபனான் என்று அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம் சதானந்த பரபிரம்ம சுரூபமே நான் சாந்தமதாம் பரபிரம்ம சுரூபமே நான் சிதானந்த பரபிரம்ம சுரூபமே நான் சின்மயமாம் பரபிரம்ம சுரூபமே நான் உதாரமதாம் பரபிரம்ம சுரூபமே நான் ஓர் வடிவாம் பரபிரம்ம சுரூபமே நான் அதாகி எனது பரபிரம்ம சுரூபனான் என்று அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம் கருதவோனா பரபிரம்ம சுரூபமே நான் களங்கமிலா பரபிரம்ம சுரூபமே நான் உருவமிலா பரபிரம்ம சுரூபமே நான் உணர்வுருவாம் பரபிரம்ம சுரூபமே நான் கிரியையிலா பரபிரம்ம சுரூபமே நான் கேவலமாம் பரபிரம்ம சுரூபமே நான் அருவமதாம் பரபிரம்ம சொருபனான் என்று அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம் அகமென்றும் தேகமலன் பொறிகளல்லன் அகமென்றும் பிராணநலன் மனதுமல்லன் அகமென்றும் புத்தியலன் சித்தமல்லன் அகமென்றும் ஆங்காரம் தானுமல்லன் அகமென்றும் இதன் மூலாங் ஞானமல்லன் அகமனவு கனவு துயில் அடைந்தோனல்லன் அகமென்றும் ஜவைக்கும் விலட்சணமே என்னும் அகம் பிரம்ம நிச்சயமே அரிதம் ஹோமம் அகமென்றும் ஸ்தூல முதல் உடல் மூன்றல்லன் அகமேஸ்வன் ஈஸ்வன் ஆதிய பீமானியல்லன் அகமென்றும் அன்னமய மானியல்லன் அகமென்றும் அவையின் அபிமானியல்லன் அகமென்றும் மறைந்தவையின் திரளும் அல்லன் அகநாம ரூபங்கள் எவையுமல்லன் அகமென்றும் எவைக்கும் விலட்சணமே என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமும் ஓதியுணர் சிரவணமோ எனக்கு இங்கு இல்லை ஊகமுரு மனநமுமே எனக்கு இங்கு இல்லை பேதமிலா தியானமுமே எனக்கு இங்கு இல்லை பிரிவற்ற சமதியுமே எனக்கு இங்கில்லை ஏதமிலா ஞானமுமே எனக்கு இங்கில்லை இருமையிலா முக்தியுமே எனக்கு இங்கில்லை ஆதியிலா பரபிரம்மோ நானு என்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம் சுகத முதல் பேதங்கள் மூன்றுமில்லை சூக்ம மகாபூதங்கள் ஐந்துமில்லை புகழ் மனது முதலியவோ நான்குமில்லை பூத முதல் காலங்கள் மூன்றுமில்லை விகலமுரு குணங்கள் ஒரு மூன்றும் இல்லை விதி முதலாம் மூர்த்தியொரு இல்லை அகமனிஷம் பரபிரம்ம சொருபன் சொருபனென்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம் வேதங்கள் ஐந்துமிலை நூல்கள் இல்லை விளம்பிய அவ்வேதாதி பொருளும் இல்லை பூதங்கள் ஐந்துமிலை அப்பூதத்தால் பொருந்துவதாம் சரமச்சரமெவையும் இல்லை வேதங்கள் ஐந்துமிலை அவ்வேதத்தால் பின்னமென பேசியிடும் பொருளுமில்லை ஆதங்க மற்ற பர நானு என்னும் அகம்பிரம்ம நிச்சயமே அரிதம் ஹோமம் அகிலவித தத்துவமும் அசத்தையாகும் அகிலவித உலகமுமே அசத்தையாகும் அகிலவித வர்ணமுமே அசத்தையாகும் அகிலவித ஆசிரமம் அசத்தையாகும் அகிலவித நாமங்கள் அசத்தையாகும் அகிலவித ரூபங்கள் அசத்தையாகும் அகிலமிலா பரபிரம்மோ நானு என்னும் அகம்பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம் ஸ்ருதியுணர் ஞானமுமே அசத்தையாகும் சூக்ம நூல் ஞானமுமே அசத்தையாகும் சர்வவித தீர்த்தமுமே அசத்தையாகும் சகலதவம் தானமுமே அசத்தையாகும் குறவனோடு ஷீடனுமே அசத்தையாகும் குரு சொல்லும் மந்திரமும் அசத்தையாகும் அருவமதாம் பரபிரம்மோ நானே என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம் தொந்தமுற நினைப்பவேலாம் அசத்தையாகும் துவைத்தமதாய் காண்பவேலாம் அசத்தையாகும் பந்தமுரு தேக முதல் அசத்தையாகும் பலவிதமாம் ஜீவர்களும் அசத்தையாகும் சிந்தையூரும் போகமெல்லாம் அசத்தையாகும் செரிகின்ற வினைகளெல்லாம் அசத்தையாகும் அந்த அந்தமிலா பரபிரம்மோ நானே என்னும் அகம் பிரம்ம நிச்சயமே அரிதம் ஹோமம் விஸ்தரமாய் விளம்புவதும் அசத்தையாகும் விருப்பமுடன் கேட்பதுவும் அசத்தையாகும் சத்தியமாய் பார்ப்பதுவும் அசத்தையாகும் சஞ்சலமாய் உணர்வதும் அசத்தையாகும் எத்திரமாய் தோற்றுவதும் அசத்தையாகும் எவ்விதமாம் திருஷ்யமும் அசத்தையாகும் அஸ்தமிலா பரபிரம்மோ நானி என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம் குறைவற்ற பரபிரம்மமான என்னில் குறுக்கு நெருக்கான விலாமசத்தையாகும் கரையற்ற பரபிரம்மமான எண்ணில் காரிய காரணம் காரணமெல்லாம் அசத்தையாகும் மறைவற்ற பரபிரம்மமான எண்ணில் மயங்கியிடும் தோற்றமெல்லாம் அசத்தையாகும் அறிவுற்ற தேவையும் இலா பரணான் என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம் சர்வமுடு கிஞ்சிலுமே அசத்தையாகும் சஞ்சலமாம் சுகதுக்கம் அசத்தையாகும் புரணமொடு பரிசின்னம் அசத்தையாகும் புண்ணிய பாவங்கள் எல்லாம் அசத்தையாகும் மறுஜயம் அபஜயமும் அசத்தையாகும் மகிழும் லாபா லாபம் அசத்தையாகும் அருவமதாம் பரபிரம்மோ நானே என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமும் சித்தம் முதல பொருளும் அசத்தையாகும் சிறுமை தரும் பிரகிருதியுமே அசத்தையாகும் விஸ்தரமாம் வித்தியலாம் அசத்தையாகும் விதமிதமாம் தோற்றமெலாம் அசத்தையாகும் சப்தமுதல் ஐம்புலனும் அசத்தையாகும் சகல சராச்சர ஜகமும் அசத்தையாகும் அஸ்தமிலா பரபிரம்மோ நானு என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம் புத்திரனே உட்பொருளும் அசத்தையாகும் புறையற்ற வெளிப்பொருளும் அசத்தையாகும் பக்தி செய்யும் நீதானும் அசத்தையாகும் பகர்கின்ற நான் தானும் அசத்தையாகும் விஸ்தரமா மற்றோரும் அசத்தையாகும் விரிந்த ஜெக ஜீவ பரம் அசத்தையாகும் அத்வைத பரபிரம்மோ நானி என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அரிதம் ஹோமம் அகம் பிரம்மா நிச்சயமே ஸ்நானம் மற்றும் அகம் பிரம்மா நிச்சயமே மந்திரம் காண் அகம் பிரம்மா நிச்சயமே தர்ப்பணம் மற்று அகம் பிரம்மா நிச்சயமே ஹோமம் மைந்த அகம் பிரம்மா நிச்சயமே மற்றும் உள்ள அறங்கள் எல்லாம் ஆதலினால் மூச்சுவானோர் அகம் பிரம்ம நிச்சயமே இடைவிடாமல் அனவரதம் மாதரவாய் பழகல் வேண்டும் இவ்விதமே பரமசிவன் நிசித்த வண்ணம் ஹீனமிலா ஸ்நான முதல் ஹோமம் ஈராய் செவ்வியவாம் பொருளையெல்லாம் செப்பினேன் நான் செப்பியதில் ஐயமிலை தான் திவ்யமாய் நிறந்தெங்கும் நின்ற ஈசன் திருப்பாதம் தன்னானை உரைத்ததுண்மை அவ்விதமாம் இப்பொருளை ஒருகாலேனும் அன்புடனே கேட்டுணர்வோன் பிரம்மமாவன் உலகமெல்லாம் அதனிடையில் உதி தொடங்கும் ஒளிர்பானோ விந்துவனல் உடுக்கல் மின்னல் பல ஒளியும் எதனாலே விளக்கலாகும் பகரும் அவை எதனை இதம் விளக்கமாட்ட இலகு சுராசுரவரும் எதன் பயத்தால் எக்காலும் தஞ்செயலே ஏற்ற நிற்பர் அதையும் அறிய பொருளை எல்லாம் அகற்றி அந்த அறிவுருவாம் சிவத்தை உபாசிக்க வேண்டும் அகண்டவரீவான பர சிவமே நான் என்று அனவரதம் இடையறவே செய்யும் தியானம் புகன்ற உபாசனையாகும் அதனால் உண்மை பொருந்தியனல் புத்தியினால் பரசிவத்தை நிகழ்ந்திடவே அறிந்திடலாம் மற்றொன்றாலும் நிர்மலமாய் அறியகுணாதாதலாலே பகந்த குரு வசனத்தால் பரசிவத்தை பக்தியுடன் என்றும் உபாசிக்க வேண்டும் சகல ஜகததிஷ்டானம் ஆக நின்ற சத்திய ஞானானந்த சிவமே என்றும் அகமெனவே அந்நமர கிங்கு அனந்தவித துன்பத்து கேதுவான விகல்பவமாம் வாரிதியில் நின்றெழுந்த ஏகபர சிவமென்னும் தீரம் சார்ந்து சுகமுருவதில் எதனால் பரசிவத்தை சொன்னவனம் எவ்விதமும் அறிய வேண்டும் சந்ததமும் சகல ஜெகநாதனாகி சகலர்க்கும் ஹிதமான போகமோக்ஷம் எந்தவித புருஷார்த்தம் தனையு நல்கும் இயல்புள்ள பரமசிவன் நிஷித்த வண்ணம் அந்தரி அந்தரிபு மாமுனிவன் நிதகனுக்கங்கு அகத்தில் உள்ள சங்கையெல்லாம் தீரும் வண்ணம் பந்தமறு தர்ப்பணமோடு ஹோமும் தன்னை பறிவுடனே பாங்காக பகர்ந்தான் அன்றே சர்வபூரணமாகிய கண்டமாய் சாந்தமாய் சச்சிதானந்த ரூபமாய் திருஷ்யங்கள் அனைத்தும் இலாமலே திருக்கு மாத்திரமாய்த்திகழா நின்ற பிரிவிலா பரோனான் என்று பேசிய பிரம்ம தர்ப்பணமும் பரஹோமமும் அரிய ஆனந்த தாண்டவமாடும் நம் ஆண்டவன் பரிபூரண ரூபமே நம் ஆண்டவன் பரிபூரண ரூபமே